அவர்கிட்ட இருக்கிற ஒரு அருமையான விடை நாலு கால் உடையது அது எப்படி இருக்குன்னாரு வெள்ளி மலையை பார்த்திருக்கியா வெள்ளி குன்றம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்வடை வெள்ளபடியே இருக்கும் காலமா ஆனா அப்படிப்பட்ட பெருமானை பார்த்துட்டு அவர் வண்ணம் எப்படியோ அப்படி நானேன்னு ஒரு அம்மா பேசுறா என்ன அர்த்தம் அந்த பெருமானை காதலித்த ஒரு பெண் ஆனா அந்த பெருமான் தனக்கு கெட்டாதனால உடம்பெல்லாம் பசநிறம் பூத்து அப்படி கிடக்கிறாராம் அகப்பொருள் சுவை இந்த பாட்டு பெருமான் பெருமான் பாண்டது முத பாட்டு அகப்பொருள் சுவை ஒரு பெண்பால் கூற்றாக வைத்து பாடின இப்படி எல்லாம் வைத்தார் முருகா முருகா இதெல்லாம் பார்த்தோம் எனவே பாருங்க எங்க படிச்சோம் பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் என்ன வைத்திருக்கிறார் இளமதியது வைத்து அந்த பிரச்சந்திரனை வைத்திருக்கிறாரா அப்படிப்பட்ட பெருமான் அன்னை பாருங்க முத பாட்டுல அப்பன்னு சொன்னார் இப்ப இந்த மூன்றாம் பாட்டுல அன்னை அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் பெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணி இங்க அம்மைன்னு சொன்னார் அங்க அப்பான்னு அப்ப என்ன தெரியுது கேட்டீங்கன்னா அம்மா செய்யற உதவி என்ன அங்க போயிடணும் புறநானூற்றுக்கு ஈண்டு புறந்தெறுதல் எந்தலை கடனி சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனி அப்புறம் வேல்கை கொடுத்தல் கொல்லருக்கு கடனி ஒளிதுவால் அறிஞ்சவன் முறைக்கு அல்ல களிலிருந்து பெறுதல் காலைக்கு கடனி இங்க தமிழன் எப்படி வாழ்ந்தான் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கானு எங்கேயா சத்தம் கட்டணும் கதவை சாத்து கதவை சாத்து அப்படிங்கிறாங்க இந்த பாட்டுலாம் படிச்சா சங்க காலத்தில் அது எப்படி அருமையா பாடியிருக்காங்க யாரு ஒரு தாய்க்குளம் பாடினது காவர் பெண்டுன்னு ஒரு அம்மா பாடினது நான் என்ன பெத்தெடுப்பேன் வளர்ப்பேன் வேண்டாம் ராஜா பால் வேணுமா அது வேணுமா இட்லி வேணுமான்னு வச்சு ஊட்டுவேன் அது ஏன் கடமை அப்பா கடமை தாண்டோனாக்குதல் தந்தைக்கு கடனே எனவே பையன் படிக்கிறேன்னு அப்பாவை தான் குறை சொல்லணும் பையன் இழைச்சு போனான்னா அம்மா அம்மாவை குறை சொல்லணும் அப்ப உடலை வளர்ப்பவள் தாய் உணர்வை வளர்ப்பவன் தந்தை அப்படி பங்கு போட்டு செய்யணும் அப்படி செஞ்சாதான் சரியாகும் வேல் வடித்து கொடுத்து ஏன்னா தினமும் ஒவ்வொரு வேலு காலில் எடுத்துட்டு போவான் ஒரு நாலு பேரை குத்துவான் அல்லது நாலு மிருகத்தை குத்துவான் வளைஞ்சு போடும் வளைஞ்சு போனதுனால அது மீண்டும் மறுநாள் நிமித்த முடியாது காலையில் எடுத்துட்டு போவான் வரும்போது கொல்லம்பட்டையில் போட்டு வந்துடுவான் மறுநாள் என்ன பண்ணுவார் அவர் நீட்டி நீட்டி கொடுப்பார் எனவே ஒவ்வொரு நாளும் மடங்கி போனதை நீட்டி கொடுக்கிற வேலை கொல்லர் இதை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் யானையோ குதிரையோ படைகளை எல்லாம் தாக்குதல் அந்த கழிவு காலை <laughs> இதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க டைபாய்டு ஜுரம் வந்து மூணு மாசம் பட்னியா கிடந்தா கூட இந்த பாட்டை படிச்சோன்னு எந்திரிச்சிருவீங்க <laughs> ஏ என்னையா படுத்திருந்தப்ப எந்திரிச்சிட்டேன்னாரு பாட்டு என்ன பாட்டு <laughs> ஒவ்வொருத்தருடைய கடமையை சொல்லி அது அந்த காளைக்கு என்ன கடன் ஒளிர்வால் அறிஞ்சமம் முறிக்க களிலிருந்து பெயர்தல் காளைக்கு கடன் யானை ஒன்னல்ல ரெண்டு அல்ல எத்தனை யானை வந்தாலும் குத்திடுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் பரவாயில் பாட்டு இப்படி என்ன பண்றது இல்ல ஆனா அந்த பாட்டுலாம் நெட்டானாதான் சரியா வரும் சிவ சிவ ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ அதுக்கு உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ என்ன செய்யறாங்க நமக்கு நம்ம பெருமானுக்கு என்ன பேருன்னா அபிஷேக பிரியர் சம்மந்தி ஆடம்பர பிரியர் கேள்விப்பட்டீங்களா ஆமா சம்மந்தி என்னைக்குமே தீவளி தீவளி தான் குளிப்பார் ஆனா அருமையா அந்த மென்பட்ட என்ன போக்குவரத்து தியாதிகள் அப்படின்னு இது அப்படி இல்லை இடுப்புல சும்மா ஒரு துணி துணியை கட்டிக்கிட்டு காலையில் குளிக்கும் பத்து மணிக்கு குளிக்கும் மத்தியானம் குளிக்கும் சாயந்தரம் குளிக்கும் குளிக்கிறதா இதுக்கு வேலை என்னங்க ஆமா அதனால அடித்தர் கடவுள் அல்ல அதனால சூடு அதிகம் அது காத்தர் கடவுள் ஆமா நாராயண நாராயண நாராயண் அப்படி உட்கார்ந்து சிவ சிவ இப்படி எல்லாம் எந்த பாட்டு அன்னை இளமதி அது வைத்த இளமதி அது வைத்தாரு உலாவிய நீர்மலிவேணியன் அதாவது உரை அப்படி இளமதி அது வைத்த அன்னை எல்லா உயிரிலையும் அந்த பெற்றெடுத்த அம்மாதான் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாதே இந்த மாதிரி என்னை ஆட்கொள்ளவும் செய்து இந்த அரியரோடு கூட்டியும் செய்தானே அது பெரிய அதிசயம் பித்தன் என்று என உலகவர் பகர்வதோர் காரணம் கேளி எனக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுங்களா ஒரு பித்தர்னு பேர் வச்சிருக்காங்க ஆமா உண்மையை சொல்லியிருப்பாங்க ஏன்னா பாரப்பா ஒரு மாண்புமிகு அமைச்சராயிருந்து அருமையான பதவியை கொடுத்தார் குதிரை வாங்கிட்டு சொன்னார் என்று எங்கேயோ சாமியார்ட்ட கொடுத்துட்டு சாமியாரை கூப்பிடுது சொல்லியிருப்பாங்க அதாவது நாடவர் படித்துறை பூனதுவாக யாரெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல அப்படி யாரெல்லாம் நாடவர் படித்தாங்களோ அதெல்லாம் எனக்கு மேலும் மேலும் எனக்கு ஒரு தெம்பு கொடுத்தது நாட்டா நகை செய்ய நாம் மேலே வீடுங்க ஆமா சில நாள் பேர் சிரிச்சிருப்பாங்க இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் நல்ல அரசங்கிட்ட இருந்த குதிரை வாங்குறது பாரு அவரை நம்பி கொடுத்த இது எந்த சாமிகிட்டயோ கொடுத்து கொடுத்துட்டு தடுமாறுது என்று சொல்லியிருப்பான் பா அதை பத்தி அவர் கவலைப்படல ஒன்றும் கவலையே பண்ணி அதனால இங்கே பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் என்னை சில ஆங்காங்க இருக்கிற அன்பர்கள் என்னை பித்து பித்துன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு போலாத்து கவலை இல்லை எனக்கு கவலை இல்லை அதுக்கு என்ன தெரியுமா காரணமா இருக்கலாம் ஒத்து சென்று ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறி என்ன ஒத்து என்றால் எது எதோட ஒத்து இருக்கணும் ஆன்மா அந்த திருவருளோடு ஒத்து அனுபவிக்கணும் அதான் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் ஏக போகமாய் நீங்க அப்ப எது எதோட ஒத்து இருக்கணும் இந்த மனம் என்ற ஒன்று பெருமானுடைய திருவடியே இருக்கணும் அப்பர் சுவாமி சேர்க்கிறார் சேர்க்கலார்ல அப்பர் சுவாமிகள் சிந்தனை எப்படி இருக்கும்னாரு நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் இந்த சொல்லுதான் தமிழ் தான் இது மாதிரி எவன் பாட முடியும் அந்த அந்த பெருமானுடைய திருவடியை ஞான ஞான நாவுக்கரசுடைய சிந்தனை அப்படி தடவிட்டே இருக்கலாம் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணும் தன்னை சொன்னார் நம்மளே இப்ப வாய் பதிய செஞ்சொல் மேய செவ்வாயும் வாயில் அப்படி பதியம் வந்துகிட்டே இருக்குமா உடையார் அவர் தான் இதோ புகுந்தனர் வீதியுள்ளே தில்லைக்கு வர்றாராம் அது வந்து நிலப்படம் எடுத்துக்காரு சேர்க்கிறார் இதோ அந்த புண்ணியவான் தான் வர்றார் திருநாவுக்கு என்று போட்டுக்கலாம் என்னமோ என்ன எத்தனையோ பாடல்கள்லாம் இந்த பெரிய புராணம் அது மாதிரி அந்த வரலாற்று அமைப்பை அப்படி பேசுனது அது மாதிரி இல்லை நாயகன் சேவடி தைவரு சிந்தை அது தடவிட்டே இருக்கும் இந்த மாதிரி பண்ணது அவர் ஒருத்தர் தான் என்னமோ ஆகவே இப்படி எல்லாம் என்னை என்ன செய்தார் பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேடீர் எதனால என்ன பித்தன் சொல்றாங்க தெரியுங்களா அந்த உலகத்துல ஒத்து சென்று எது இந்த மனமானது பெருமானோடு ஒத்து அப்படி இருக்கணும் சிந்தனையின் தனக்காக்கி நாயினியந்தன் கண்ணினின் திருப்பாத பொதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி அப்படி இருக்கணும் அதனால அப்படி ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமி அல்ல இப்ப என்ன செய்திருக்கணும் நானு பெருமானுடைய திருவடியே நினைந்து அவன் திருவருளை பெற்று நான் வாழ்ந்திருக்கணும் அப்படி இல்லாத என்ன செய்துட்டேன் கூடினும் உபாயமதரு அறியாமி என்ன செய்தேன் செத்து போய் அருநரகடை அருநரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனே பிறந்த வாழ்ந்த ஒரு காலத்துல எல்லோரும் போல அதான் ஆச்சு ஆச்சு ஆன உடனே உலகத்தில் இருக்கிறவன் நல்லா தீமையெல்லாம் செஞ்சவனுக்கு என்ன பெரிய சொர்க்கமா தாங்கும் நரகத்துல கொண்டு செல்வாங்க இப்படி நரகத்துல போற நான் இதை பிறந்தேன் வாழ்ந்தேன் நரகத்துக்கு போக முடியாது அந்த அளவு தான் எனக்கு சிந்தனை எல்லாம் இருந்தது சரிங்களா இப்படி போய் இருந்த எனக்கு என்ன இப்படி இருந்த என்னை அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமி இவ்வளவு தாழ்வா இருக்கிற என்னை பெருமான ஆண்டு தன் அரியரோடு கூட்டியும் எனக்கு செய்தானே அந்த ஐசியம் பார்த்தீங்களா அப்படின்னு ஆகவே இந்த உலகியல் வழிபட நான் ஒரு பித்தன் இப்படி ஒரு பதவி விட்டுட்டு இப்படி தடுமாறுது அப்படின்னு அருளியல் வழிபடுகின்ற பொழுது எனக்கு பெருமான் செய்த அதிசயம் கொஞ்ச நெஞ்சம் இல்லைங்க என் வாழ்நாள நினைத்து எண்ணிக்கூட பார்க்க முடியாத அதிசயம் ஆட்கொண்டவும் செய்தான் அடியரோடு கூட்டவும் செய்தான் இந்த ரெண்டையும் தந்தான் என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார் பாருங்க பரவுவார் அவர் பாடு சென்றணையிலேன் ஐயா நான் சில பேர் தனக்கு பாட தெரியாது ஆனா ஓதுவாமூர்த்தியில் பாடும்போது அது கேட்கலாம்ல அப்ப பேசிக்கிட்டு இருந்தா நீங்க யாரையும் குறிப்ப நல்ல கற்பனையே சில நல்லா அருமையா பாடிட்டு இருப்பாங்க நச்சு நச்சுமா அது ரொம்ப சங்கடமா இருக்கும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு புண்ணிய வாய்க்குது அந்த நாள் அருமையால அது நமக்கு விஷயம் எல்லாம் வரல அவங்க கொடுத்து வச்சவங்க அப்பா சொல்லுவாங்க ஒரு பிறவியில தேன விஷயம் பண்ணியிருந்தா தாப்பா ஓதுவாரா இருக்கலாம் அதனால அவர் பாடு சென்றணியிலேன் பெருமானி உன்னை அருமையாக பாடி பரவுகின்றார் இருக்காங்களே அவருக்கு பக்கத்துல கூட போறது நான் அட உனக்கு தான் பாட தெரியாது பாரவ நாலு பேர் போனாலும் கொஞ்சம் கூட போக கூடாதாப்பா அதுவும் செய்யல பன்மலர் பறித்து ஏத்தேன் வேணா காலையில் எழுந்த உடனே பின்னால செடி கொடி தான் வச்சிருக்கிய ரெண்டு பூ எடுத்து அதை எடுத்து பெருமான் காலில் போட்டுட்டு அப்புறம் சாப்பிட செய்யக்கூடாதா அதுவும் செய்யல பன்மலர் பறித்து ஏத்தேன் அதுவும் செய்யல குறவுவார் குடலார் திறத்தேன் என்று குடிகடுகின்றேனை மாறாக சாதாரண உலகியல் வழிபட்டு சிற்றின்பத்தில் இருந்து என் குடிகட்டு போய் உட்காந்துருக்கேன் குடின்னா குடின்னு தெரியுமில்லை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் திருவள்ளுவர் குடிமைன்னு ஒரு அதிகாரம் பண்ணார் அது என்ன சார் குடிமையினு அங்க போடக்கூடாது நல்ல வேலை அவரே இந்த அகராதி பெயர்லாம் வளர்க்கணும் இல்லதுன்னு ஐயா இங்க குடிமை என்பது என்ன தெரியுமா ஒழுக்கமுடைமை குடிமை ஒரு ஆன்மா எப்படி வாழணுமோ எந்த சிறந்த ஒழுக்கத்தில் இருக்கணுமோ அது வாழுதான் நாங்கள் குடிமை என்ற அதுக்கு நீங்க அகராதியே பார்க்க வேணாம் படிமையை கூட ஒரு எழுத ஏன்னா இவரே சொல்லிட்டு நான் இன்று குடிமை என்று சொல்லப்படுவது ஒழுக்கம் உடைமையை அப்படின்ட்டு இழுக்கம் இடிந்த பிறப்பாய்விடும் அந்த ஒழுக்கத்தையும் தவறுனா அப்புறம் நீ பேயாய் பிறந்தவன் தான் அப்படி ஆயிடுவோம் அதனால் எனவே குறவுவார் குடல் குடலார் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனி அதனால பெருமான் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணி சிவ சிவன் குறவுமல குறாமலர் அணிந்திருக்கின்ற வார்ன நீண்ட குடல்னா கூந்தல் அதை உடைய பெண்கள் அப்படின்னு பூவார் குடல் திறத்தே நின்று குடிகடுகின்றேனை இரவு நின்று எரியாடிய எம்மிரை அப்படின்னது இரவு நின்று இரவுன்னு பொதுவா சொன்னாலும் சரிய பண்ட மணி ஏன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி நள்ளிருள்னா இரவு நேரத்துல சரிய நடு இரவு அப்ப என்ன பன்னெண்டு மணி பா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் மாதனி அது மாதிரி அந்த மாதிரி இரவு நின்று எரியாடிய எம்மிரை எரிசடை மணிர்கின்ற சிவந்த சடையானது அப்படி விளங்குகின்ற அரவன் அரவன்னா பாம்பினி அணிந்தவன் என்ற அர்த்தம் அரவன் இதே வல்லினம் போட்ட அறத்தகையாளன் அர்த்தம் சரிங்களா வல்லினம் போட்டான் அரவன் ஆனா இங்க இடையினம் போட்டதுனால அறவன் பாம்பினை அணிந்தவன் அறவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே எனவே சிற்றின்பத்தில் வாழ்ந்த என்னை போய் தன் ஆட்கொண்டும் அடியவரோடு கூட்டியும் அந்த செய்த அதிசயம் எனக்கு தெரிய முடியாதுப்பா என்று சொன்னார் எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் எண்ணிலேன் பாருங்க திருவைந்தெழுத்து ரொம்ப அஞ்சு எழுத்துதான் இப்ப மற்ற மந்திரங்கள்லாம் கூட அந்த பிரணவத்தோடு கூட்டி சொல்லணும் பிரணவம்னா என்ன ஓம்ங்கிறதோட இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த ஓம் என்பதை கூட்டி நாம் அந்த ஓம் என்பது கூட வேண்டியதில்லை நமச்சிவாய நமச்சிவாய் அப்படி சொல்லணும் போதும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சொன்னமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறி குவிப்பது எது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் நமச்சிவாயவி அஞ்சலத்திலே முடிச்சுட்டாங்க எனவே அதை கூட நான் அடியேன் ஓதாமல் இருந்து விட்டேனே எண்ணிறேன் உன் திருநாமம் அஞ்செடுத்து பெருமானுடைய திருவேந்தலத்தை நினைச்சுட்டா எல்லா பெருமானுடைய நாமமா தான் திருநாமம் ஐந்தெடுத்தும் செப்பாராயில் அப்பர் சுவாமிகள் பெருமானுடைய திருப்பெயரே திருவேந்தலத்து தான் அதனால அப்படிப்பட்ட அந்த அருமையான எண்ணிலேன் திருநாமம் அஞ்செடுத்தும் எதனால் என்னாரு என் ஏழமை அதனாலேயே ஒரு அருமையான சொல்லு ஏழமை அதனாலே இந்த சொல்ல சொல்லி இந்த ஏழமைங்கிறதுக்கு என்ன உரையன்னு கேட்கறது யாரு மே எம்ஏ அல்லது கிச்சடி பிஹெச்டி கேட்கறது கேட்டா சொல்ல முடியாது ஏன் முடியலன்னா பாவம் அவங்களுக்கு இருக்குது படிச்சு தொலைக்கல தொல்காப்பியத்துல ஏழமை என்று ஒரு அருமையான சொல்லுங்க ஏழமை இதே ஏழமை தான் இப்ப தொல்லாப்பியம் இருக்குது அதுக்கு ஒரே படிக்க வேணான்ட்டீங்களாப்பா புண்ணியவான்களே ஒரே படிக்க என்ன சொல்லுவேன் ஏழமைன்னா ஏழையா இருக்கிற தன்மை அப்படின்னு ஆரஞ்சு ஒடியதல் ஏழமை பேராசிரியர் அவர் பேரே பேராசிரியர் நுழைந்த உணர்வினரன்றி வரும் வெண்மை இது விளங்கணும் இது விளங்கணும் இது விளங்கிக்கணும் தமிழ் விளங்கிக்கணும் சரிங்களா இப்ப நம்ம திருஞானம் எல்லாம் படித்த காலத்துல என்ன என்ன தம்பி ஏழமைன்னா என்னப்பா நுழைந்த உணர்வில் இருந்து வரும் வெண்மை தேவியாபுரமும் ஏ தம்பி எல்லாம் பேரம்பேத்தி எடுத்துக்கிட்டது இல்ல ஏப்பா ஞாபகம் இருக்கா ஐயா ஏழமைன்னாரு ஏன்னா அவங்க எல்லாம் ஹைஸ்கூல்ல வந்துட்டாங்க மறக்க மறந்துட்டாங்க என்னன்னா அவர் யாராவது படையாடுனா முன்னிருந்த இருந்த வைஸ் சான்சலர் பொன்கோ பொற்கோணம் இல்லாம நல்லா படிக்கக்கூடிய பையன் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்த பையன் நம்ம கல்லூரில் அஞ்சு ஆண்டு படிச்ச பையன் திருப்பணந்தா திருப்பனந்தாள்ல நல்லா படிக்கக்கூடிய பையன் அதனால என்ன என்ன பொங்கோ போன்றாமன் நுழைந்த உணர்வில் என்று வரும் பெண்மை அப்படிமான என்ன பொருள் அதுக்கு உலகம் வேணும் பாருங்க ஏழமை என்பதற்கு இது உரை சொன்னார் அந்த உரைக்கு உரை வேணும் நுழைந்த உணர்வு என்ன எந்த ஒன்றையும் நுண்ணிதாக ஆராயாம மேம்போக்கா எண்ணுவது அதான் ஏழமை போக்க இப்படி சொன்ன வழங்காது எதையும் சீரியஸா என்னாம ஏழமை எதையும் சீரியஸா என்னாம மேம்போக்கா எண்ணுவது இது வந்து அருமையான தமிழ்ல சொன்னா நுழைந்த உணர்வினன்றி எதையும் ரொம்ப நுண்ணிதாக எண்ணி ஆராய்கின்ற அந்த உணர்ச்சி இல்லாம அல்லவா வரும் வெண்மை மேம்போக்கா என்று கருத்து அதான் ஏழமை பார்த்தீங்களா இப்ப ஏழமைங்கிற சொல்லு உண்மையிலேயே சொல்றேன் தொல்காப்பியத்துல பேராசிரியர் உரை படிச்சிருந்தா தான் சொல்லலாம் இல்லைன்னா ஏழமை என்னுடைய ஏழ்மை என்றுதான் சொல்லணும் அவ்வளவுதான் ஏ இல்ல வேற வழியே இல்லை என்னமா அதுக்கெல்லாம் அதனாலதான் நான் சொல்றேன் உண்மையா அவரையும் பேராசிரியர்னு சொல்லி எங்களையும் பேராசிரியர் சொன்னீங்கன்னா தண்ணி கொப்பிடிக்கணும் ஒரு குடம் தண்ணி கொப்பிடிக்கணும் என்னப்பா பண்ண சொல்லுவா பித்துக்கிறது ஒரே ஆசிரியரும் பேராசிரியர் இந்த ஆளையும் நான் பேராசிரியர் சொல்லிவிட்டேன் இன்னொரு சொம்பு தண்ணி உண்டா கொப்பளிக்கணும் ஏன்னா அவங்க தான் உண்மையான பேராசிரியர் சிங்கம் எப்படிதான் எழுதினாங்கன்னு தெரியல தொல்வாப்பியர் காலம் கிமு இந்த பேராசிரியர் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நமக்கு இன்னைக்கு ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னதான் எப்படி விளங்கிச்சவர்கள்லாம் நுழைந்த உணர்வினரன்றி வரும் வெண்மை வெண்மைன்னா மூணு சொல்லி போடணும் மூணு சொல்லி போடணும் என்ன என்னமோ ஏழமையதனாலே நன்னிலேன் என் எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் என் ஏழமையதனாலே நான் என்னுடைய என்ன தான் என்னமோ அஞ்செழுத்து அஞ்செழுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை போய் நாம என்ன செய்வோம் என்று அஞ்செழுத்து தான்ப்பா பெருமானுடைய திருநாமம் அஞ்செழுத்து தான்ப்பா எல்லா இந்த ஆன்மாக்களை காப்பாற்றும் என்றெல்லாம் அதை பத்தி தெரியாம என்ன அந்த அஞ்செழுத்து என்ன நினைச்சிட்டேன் அப்போ அது ரொம்ப அருமையாக நுழைவாக எண்ணாமல் மேம்போக்கா இணைத்து உம் தமிழ் வருது அதனால திருநாம அஞ்செடுத்தும் என் ஏழமையதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நான் திருநா திருவேந்தெடுத்து என்னல சரி திருவேங்கடத்தை என்ன விட்டாலும் கூட ஞானிகளோட சேர்ந்திருந்தோம்னு சொன்ன தான் சொல்லாவிட்டால் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மன்றாலும் மலர்ப்பாலும் அறவாம் சரிங்களா உட்காரும் போதே சிவசிவா சிவசிவா சிவசிவா அப்படின்னு வாங்க வாங்க எப்ப பெங்களூர்ல இருந்து வந்தீங்களா சிவசிவா சிவசிவா உட்கார உட்கார உட்கார சிவசிவா எப்படி சரிங்களா இப்படி அதை ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையிடையே எது செஞ்சிருவாங்க ஞானிகள் அப்படி செஞ்சிருவாங்க அதனால அது ஒன்னும் நாம் சொல்லியிருக்கணும் அல்லது சொன்ன ஞானிகளோடாவது கலந்திருக்கணும் ரெண்டும் இல்லை ரெண்டும் இல்லை எனவே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடும் நல்வினை நயவாதி அப்பனா நானும் என்னவில்லை எண்ணிய அந்த ஞானிகளோடும் நான் சென்று சேரவில்லை மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே எதுக்கு நான் பாடுனாரு இந்த மண்ணில் தானே பிறந்தேன் இதுலதான் இறக்க போறேன் மீண்டும் இந்த மண்ல ஆகவே இந்த மண்ல பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது இதே வேலை பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அது எங்க அப்பர் சாமி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்ற பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூடாராயில் உண்பதன் முன் மலர்வெடுத்துட்டு உண்ணாராகில் அருண்மொயில் கடவெண்ணீர் அணியாராகில் எதேன்னு சொல்லி சொல்லி பார்த்தார் எப்பா திருவேந்தர் சொல்லியானாரு அந்த பக்கம் போனது இல்லைங்க சரி ஏதோ நம்ம சிவபிராணம் படிச்சிருக்கியா அதெல்லாம் நான் படிக்கிறது இல்லைங்க தீவன்னர் திறமை காலத்து சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அண்ணாமலையார வளமா வந்தியான்னாரு அந்த பக்கமே நான் நினைக்கிறது இல்லைங்க திருக்கோயில் சூடாராய் உண்பதன் முன் மலர் ரெண்டு மலரையாவது போட்டு வீட்டுல என்னமோப்பா அப்படி ரெண்டு போட்டுட்டு என்னமோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு எதையும் பாட்டு பாடிட்டு இருந்தியானார் அதுவும் தொட்டதில்லைன்னு மழை பெற்று சரியினர் உனக்கு ஒரு ஒதுக்கீடு ஒதுக்கீடுன்னு விளங்காது ரிசர்வேஷன் ஒண்ணு இருக்கு அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா இந்த மண்ணிலே கடந்து மண்ணிலே வளர்ந்து மண்ணிலே போறதுக்கு இருக்கானே இவன் அவனும் ஒண்ணுதான் அப்பர் சுவாமி இல்ல இல்ல ஒவ்வொன்னா சொல்லி பாக்குறாரு ஏதோ திருவைந்து எழுத்தா சொல்லேன்ப்பா அட என்னைக்கா உனக்கு சிவபுராணமாவது படியாப்பா ஒரு தினம் ஒரு கோயில் தான் போயிட்டு வாயன் என்னைக்காவது ரெண்டு வீட்டுல இருக்கிற புகையாவது படிச்சு போறேன் சரி ரெண்டு திருநீராவது இட்டுக்கிட்டு வேண்டா அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராயில் அதுவும் கிடையாது பின்ன என்ன உனக்கு ஒதுக்கீடு தனியா இருக்குது ஓ என்ன பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் இதான் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பார்த்தாரு எதுலையாவது ஒண்ணுல கட்டுப்பட்டான தேவலாம் அதெல்லாம் சாப்பிட போகும்போது வேணும் ஒரு திருநீருட்டுட்டா சாப்பிட்டா என்ன கேடு அதையும் தொடல என்ன என்ன என்ன போடான்னு இதெல்லாம் அவருடைய அந்த அப்பர் சுவாமிகள் அந்த பாடும்போது அந்த ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எப்பா தினப்படி அன்னன்னைக்கு படிக்கிறியா எங்க புத்தி படிக்கல பாத்தியார் சொன்னத சரி வேண்டாம் தேர்வு நெருங்கும் போதாவது படிக்கிறியா அதுவும் இல்ல அட நாளைக்கு தேர்வு முதனாராத்திரியாவது படிச்சு தொலைக்கிறியா இல்ல என்ன பின்ன என்ன பெயில் லிஸ்ட்ல இருக்கும் போடாண்டா கூப்பயலா தானா நீட்டுவானு உனக்கு பாசு அதனால நல்ல தேர்வு எழுதியது கடை மக்கள் அது மாதிரி மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு படுகின்றேனை இப்படி இருக்கிற என்ன எங்க பெருமான் அண்ணல் எல்லோருக்கும் மேலோனாக இருக்கின்ற பெருமான் ஆண்டு என்னை முதல்ல தான் ஆட்கொண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமி தான் ஆட்கொள்ளவும் செய்தான் அறிவரோடு கூட்டவும் செய்தான் இது எனக்கு பெரிய அதிசயம் அல்லவா என்று சொல்லி ரொம்ப அருமையா என்னுகிறார் கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரென அப்ப கலையினுடைய பயனே என்ன பயன் பெருமானை வழிபடுவது எனவே கலைஞானி அப்ப கலை பயின்ற ஞானிகள் என்ன சொன்ன கலை பயின்றதன் வண்ணம் பெருமானையே நினைக்கின்ற ஞானி திருக்குறள் கற்றதனாலாய பயனன்கள் பாலறிவன் நற்றால் தொழாரு நிறைய படிச்சுட்டு அந்த பக்கமே போலன்னு அவன் ஞானி இல்லை படிச்சிருக்கான்னு தான் அர்த்தம் புஸ்தக பூச்சி அத புஸ்தகத்தை இப்ப செல்லு கூட தான் அரிக்குது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அரிச்சு விடுத அது போல இவன் அரிச்சு இங்க வச்சுட்டான் அவ்வளவுதான் அந்த செல்லுக்கு உனக்கு என்ன வேற்றுமை ரெண்டும் இல்லை போடாது அந்த வைத்ததன் பயன் பெருமான் நினைக்கணும் சரி அருமை இப்படி எல்லாம் கேளு கேட்டதுனால ஒண்ணும் தப்பு இல்லை அதனால அடுத்தது பாருங்க பொத்தை வவும் சுவர் புழுப்பொறிந்து உளுந்த உளுந்தசும்பு பொடிகிய பொய்கூரை பாருங்க நம்முடைய உடம்பு எப்படிப்பட்டது என்னாரு இதான் இப்படி இருக்கும் எப்படி பொத்தை ஊன் அப்படின்னாரு பொத்தை ஊன்னுன்னா அங்கங்க ஓட்டை இருக்கிற உடம்பு சரிங்களா இந்த ஓட்டை இல்லைன்னு சொன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ண போகாது ஓட்டை இருக்குது தெரியாது நமக்கு அதனால அந்த பொத்தை ஊன் சுவர் ஐயா இந்த கோயில் இதெல்லாம் வந்து நம்ம தான் மண் சுவர்ல கட்டினோம்னா மண்ணு கல்லெல்லாம் வச்சு கட்டுவோம் இது எலும்பு நரம்பு போக்குவரத்து தியாரிகளை வச்சு கட்டினது ஊன் சுவர் இந்த ஊனுடைய உடம்பாக இருக்கிற சுவர் அப்புறம் புழு பொறிந்து உளுத்தசும்பு ஒழுகிய பொய்க்கு பொய்க்கூரை புழு பொறிந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் குடிக்கலன்னு வச்சுங்க என்ன செய்வோம்னாரு பக்கத்துல வரும் போதே நாத்தடிக்கும் இந்த மனுஷன் குளிச்சா நாட்ட அந்த வந்தவனையே நாத்தடிக்குதுப்பா இனிமே அவன் வந்தா உள்ள உள்ள போடணும்பா ஏன் அந்த அன்னன்னைக்கு இதுல என்ன முடியாது திருவள்ளுவர் புறந்தூய்மை நீரான் அமையும் ஆமா ஐயா உடம்புல உனக்கு சுத்தமா இருக்கணும்னு சொன்னா தண்ணி வச்சுக்கணும் குளிக்கணும் அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும் திருவள்ளுவன் அப்பா பாப்பா இந்த பொய் பேசாது வாய்மையாக இருக்கிற ஒன்றினால்தான் உள்ளம் தூய்மையாகும் இந்த வெளியில் இருக்கிற தண்ணீரால தான் இந்த புறம் தூய்மையாகும் அப்ப புறத்தையும் தூய்மை இருக்கணும் அகத்தையும் தூய்மை இருக்கணும் என்றெல்லாம் எனவே பாருங்க அப்படி புழு பொதிந்த உளுத்தசும்பு அந்த ஊனெல்லாம் அழிந்து போடும் அப்புறம் ஒழுகிய பொய்க்கு பொய்க்கூரை ஒழுகிய பொய்க்கூரை என்ன ஒழுகுதுன்னாரு இங்க ஒழுகும் எப்பாவது காதல சீல் வந்துட்டு சார்னு இங்க ஒழுகும் ரெண்டு நாளா பச்சை தண்ணி குடிச்சோம் பாருங்க அதனால அப்படின்னாரு சமயத்துல இங்க ஒழுகும் எவனும் அல்வா வாங்கிட்டு போறான் தாயில ஒழுகுது அதனால ஆகவே எல்லாம் ஒழுகுதா இது ஒரு பொய்க்கூரை அதனால நீங்க ஐப்பசி கார்த்திகை மாசம் வந்துட்டதுன்னா அங்கங்க பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த வர்ற தண்ணியை பிடிக்க வேண்டியது அப்படி இருக்கும் எனவே இதாயா நம்ம யோகிதே உடம்பு முடிவு என்னுடைய உடம்பு இப்படிதான் அந்த இப்படிப்பட்ட அந்த உடம்பை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் இத்தை என கருதி ஆனா அதுக்கு இப்ப என்ன பேர் கொடுத்திருக்கிறோம் இதுக்கு மெய்யின்னு பேரு சுத்த பொய் அதை போய் மெய்யுங்கிறோம் இதெல்லாம் பாருங்க அப்ப என்ன அர்த்தம் உபசார வழக்கு நடத்தும் உபசாரம்னா ஒன்றை ஒன்றாக கூறுவது இப்ப ஒண்ணுமே படிக்கல மோசம் எதுவும் ஒப்பிக்கலன்னு வச்சுங்க அவர் அந்த பையன் வந்தான்னு வச்சுங்கன்னா வாங்கய்யா வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு வாத்தியார் கேட்டான்னு என்ன அர்த்தம் பத்தியா என்ன வாங்கன்னு கேட்கறாருன்னு அர்த்தம் ஆசோடு பயலேன்னு அர்த்தம் அதனால அது மாதிரி இங்க இருக்கிறத இந்த பொய்யாக இருக்கிற எல்லாவற்றையும் இதுக்கு என்ன பேரு மெய் இதுக்கு என்ன வாய் இது கண் மூக்கு செவி என்றெல்லாம் இதுக்கு மெய்யின்னு பேர் வச்சிய பொய்யுடம்பல்ல இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பர் என்ன ஓதிடமில்லை திருவள்ளுவர் நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைனர் நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகினர் யாரு திருவள்ளுவர் தாய்மானார் இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் அவர் நேற்றுக்கு இருந்த இன்னைக்கு இல்லைன்னு திருவள்ளுவர் கிமு இது கிபி இது என்ன இன்றைக்கு இருந்தாரு நாளைக்கு இருப்பேங்க அப்ப எல்லாம் ஒண்ணுதான் ததாசு ரெண்டும் ஒண்ணுதான் ஆகவே இப்படி இருக்கிற நம்முடைய உடம்பை இத்தை மெய்யன கருதி நின்று இடற்கடல் சுடித்தலைப்படுவேனை இது நம்ம எங்க இருக்கிறோம்னாரு உலகத்துல வாழ்றோம் அப்படின்னாரு உலகத்துல வாழ்லையே கடலுக்குள்ள எல்லாம் வாழ்ற அப்படின்னு அது என்ன சார் கடலுக்குள்ள வாழ்றேன்னு படிச்சுட்டான் கடலுக்குள் வாடுகிறேன் தனியனின் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் ஏற்றும் திருச்சதகம் படிச்சு